தத்துவ விளக்கப்படலம் நித்தியவ நித்தியங்கள் நிர்ணயம் தெரிவிவேகம் மத்திய இக பரங்கள் வருபோகங்களில் நிராசை சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்றரு கூட்டம் முக்தியை விரும்பும் இச்சை மொழிபர் சாதனம் இந்நான்கே சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் ஸ்ரத்தையாராம் சமம் அக கரணதண்டம் தமம் புறக்கரணதண்டம் அமர்தரு கருமம் பற்றாது அறுத்தலே விடல் என்று ஆகும் அமர் செய்யும் காமம் மாதீவரின் அடக்குதல் சகித் சிந்தித்தல் சிரவணப் பொருளைத்தானே சித்தஞ்சிந்திக்கு மாறு சரதமா வைக்கும் இத்தை சமாதானம் என்பர் மேலோர் பரமசத்குரு நூல் அன்பு பற்றலே ஸ்ரத்தையாகும் வரம் மிகு சமாதியாறு வகையின் சொல் பொருளீதாமே சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்ப பாருலகில் இல்லை ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவர்க்கறிவுண்டாகும் நூதன விவேகி உள்ளம் நுழையாது நுழையும் மாகில் பூத ஜன்மங்கள் கோடி புனித புனிதனாம் புருடனாமே இவன் அதிகாரியானோன் இந்திரியங்களாலும் புவன தெய்வங்களாலும் பூத பௌதிகங்களாலும் தபனமுன்றடைந்து வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி பவமறு ஞான தீர்த்தம் படிந்திடப் பதறினானே ஆன பின் மனைவி மக்கள் அர்த்த ஏடனைகள் மூன்றில் காணவர் வலையில் பட்டு கைதப்பி ஓடும் மான்போல் போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் சென்று ஞான சத்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே வணங்கி நின்றெழுது சொல்வான் மாய வாழ்வெனும் சோகத்தால் உணங்கினேன் ஐயனே என் உள்ளமே குளிரும் வண்ணம் பிணங்கிய கோசபாசப் பின்னலை சின்னம் அக்கி இணங்கிய குருவே என்னை ரட்சித்தல் வேண்டும் என்றான் அன்ன தன் சிசுவை ஐயன் நாமை மீன் பறவை போல தன்னகங் கருதி நோக்கி தடவிச் சந்நிதியிருத்தி உன்னது பிறவி மற்றும் உபாயமொன்றுண்டு சொல்வேன் சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றான் தொடர்பவம் தொலையும் என்று சொன்னதைக் கேட்டபோதே தடமடு மூழ்கினான் போல் சரீரமும் குளிர்ந்து உள்ளாரி அடரும் அன்பொழுகுமா போல் ஆனந்த பாஷ்பங்காட்டி மடல் மலர்பாதம் மீண்டும் வணங்கி நின்று ஈது சொல்வான் சொன்னது கேட்க மாட்டார் தொண்டனானாலும் சுவாமி நின்னது கருணையாலே நீரனையாளலாமே உன்னது பிறவி மற்றும் உபாயம் ஒன்றுண்டென்றீரே இன்னதென்றதை நீர் காட்டியிடற்றல் வேண்டும் என்றான் அடங்கிய விருத்தியான் என்று அறிந்தபின் செறிந்த மண்ணின் குடம்பையுட்புழுமுன் ஊதும் குளபியின் கொள்கை போல தொடங்கிய குருவுமான்ம சொரூபமே மறுவ வேண்டி உடம்பினுள் ஜீவனைப் பார்த்து உபதேசம் ஓதுவாரே வாராயன் மகனே தன்னை மறந்தவன் பிறந்திறந்து தீராத சுழற்காற்றுற்ற சத்தை சுற்றிச் சுற்றி பேராத காலநேமே பிரமையில் திரிவன் போதம் மாறாயும் தன்னைத்தான் என்று அறியும் அவ்வளவுந்தானே தன்னையும் தனக்கு ஆதாரத் தலைவனையுங் கண்டானில் பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய்ப் பிறப்பு தீர்வன் உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை என்னை நீ கேட்கையாலே இதுபதேசித்தேனே என்னைத் ஜடனா உள்ளத்து எண்ணியோ சொன்னீரையா தன்னைத்தான் அறியா மாந்தர் தரணியில் ஒருவருண்டோ பின்னைத்தான் அவர்களெல்லாம் பிறந்திறந்துழலுவானேன் நின்னைத்தான் நம்பி நேர்க்கு நின்னயம் அருளுவீரே இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன் அன்னவன் தன்னைத்தான் என்று அறிந்தவனாகும் என்றார் சொன்ன பின் தேகியார் இத் தூலமல்லாமல் என்றான் பின்னது கேட்ட ஐயர் பீழையும் நகையும் கொண்டார் தேகமல்லாமல் வேறே தேகியார் காணேன் என்றாய் மோகமாம் கனவில் வந்து முளைத்தவன் எவன் நீ சொல்வாய் சோகமாம் கனவு தோன்றாச் சுழுத்தி கண்டவனார் சொல்வாய் ஆக நீ நனவிலெண்ணும் அறிவுதான் ஏது சொல்வாய் நனவு கண்டது நான் கண்ட நனவுள நினைவும் நீங்கி கனவு கண்டதும் சுழுத்தி கண்டதும் வேறொன்றே போல் தினம் அனுபவிப்பதொக்கும் தெரியவும் இல்லை சற்றே மனதினில் உதிக்கும் பின்னே மறைக்குமது அருளுவீரே தாளத்தின் மரங்கள் காட்டித் தனிப்பிரை காட்டுவார் போல் ஆலத்தின் உடுக்கள் காட்டி அருந்ததி காட்டுவார் போல் தூலத்தை முன்பு காட்டி சூக்ஷுமஸ்வரூபமான மூலத்தைப் பின்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே அத்தியாரோபம் என்றும் அபவாதம் என்றும் சொல்லும் உக்தியால் பந்தம் வீடென்று உரைக்கும் வேதாந்தம் எல்லாம் மித்தை ஆம் ஆரோபத்தால் பந்தமாம் அபவாதத்தால் முக்தியாமிவ்வீரண்டின் முக்தி ஆரோபங்கேளாய்